விரூபம் ஹி பிரம்ம அவகமியது நாமரூப விசாரபேத உபாதி திருஷ்டம் தத்விபரீதஞ்ச சர்வோபாதி விவர்ஜிதம் எந்த உபாதி சம்பந்தமும் இல்லாமல் வெறும் பிரம்மம் நிர்விசேஷ பிரம்மத்தை நிர்விசேஷ பிரம்மம் அது பேர் அப்படி அது சொல்லக்கூடிய வாக்கியங்களும் வேதாந்த பிரதேசு அதே சமயத்துல இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய சில பதார்த்தங்களோட சேர்த்து அதை உபாதியாக கொண்ட பிரம்மத்தையும் வேதாந்தம் பேசுறது எப்படின்னா எத்தகி துவைதமிவ பவதி தவிதர இதரம் பசியதி எத்திர ஸ்பர்ஷ சர்வம் ஆத்மனிவாதோ தற்கேன சம்பஷ்யே இது நிர்விசேஷ பிரம்மத்தை சொல்றது துவைதம்ங்கிற துவைதம்னா பேதம் கொஞ்சமாவது பேதம் இருக்கிற பரியந்தம் ஜாத்தா ஜேகம் ஜானம் அப்படிங்கிற அந்த விவகாரங்கள்லாம் இருக்கும் நான் பார்க்குறேன் இதை பார்க்குறேன் நான் உபாசகன் இது உபாசம் அப்படிங்கிற பேதங்கள்லாம் இருக்கும் ஆனால் எல்லாமே ஆத்மா ஒண்ணுதான் இருக்கு வேற ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா கம் தேன கம் பஷு அப்புறம் இந்த விவகாரங்கிறது விவகாரங்கிறது இருக்கவே இருக்காது விவகாரம் இல்லாத பிரம்மஸ்வரூபத்தை அதாவது நிர்விசேஷ பிரம்மஸ்வரூபத்தை இது தெரிவிக்கிறது பிரகதாரண்யத்தில் தெரிவித்த மாதிரி சாந்தோக்கியமும் இதே மாதிரி சொல்றது எத்திர நான்யஸ்பஷதி பஷ்யதி நான்யச்சினோதி நான்யத் பூமா அத எத்திர அந்நஸ்பஷதி பஷ்யதி அன்யச்சினோதி தது அல்பம் யோகை பூமா தது அமிர்தம் அகயதல்பம் சந்தர்ப்பம் அதாவது இந்த திரிபுடி பேத விவகாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய பதார்த்தம் இருக்கு சொன்னோம் எத்தனை எத்தனை சொன்னோமே அதுதான் பூமான அனந்தம் அதுல அந்தமே இல்லை அதாவது திரிவித பரீட்சையில சூன்யம் பேத விவகாரம் இருக்குன்னு சொன்னா அது அல்பம் அனந்தம் இல்லை மகத்தில் அல்பம் பரிச்சின்னம் இப்ப பரிச்சின்னம் அபரிச்சின்னம் இது ரெண்டுல நிர்விசேஷமாக பேதமே இல்லாத அந்த பிரம்மம் இருக்கு அதைத்தான் அமிர்தம்னு சொல்லணும் எது பரிச்சின்னமோ அது நிச்சயமா வினாசி மத்தியம் அதுக்கு அழிவு உண்டு பரிச்சின்னத்துக்கு நாசம் உண்டு அபரிச்சின்னங்கிறதுக்கு நாசம் கிடையாது அமிர்தம் அப்படின்னு சொல்றது அப்படின்னா இந்த வாக்கியமும் நிர்விசேஷமான பிரம்மஸ்வரூபத்தை சொல்றதுக்காக சர்வாணி ரூபாணி விசித்திர தீரக நாமான் கிருத்வா அபிவலன் யதாஸ்து இந்த இடத்துல சர்வ ரூபங்கள்னா சரீரங்கள் எல்லா சரீரங்களையும் சிருஷ்டி பண்ணிட்டு அதுக்குள்ள பிரவேசம் பண்ணி பிரவேசம் பண்ணி ஒவ்வொரு சரீரம் ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் நாமா ஒரு பேரெல்லாம் வச்சு அதை கொண்டு விவகாரம் பண்ணிட்டு ஒருத்தர் இருக்காரு அவரை தெரிஞ்சுட்டா மோட்சம் வருதுன்னு சொல்லுவாங்க அப்ப என்னாச்சு இந்த இடத்துல சவிசேஷமாக தெரிவிக்கிறது ஆனா சவிசேஷத்துல உபாசனைக்காக சொல்லல அனுவாதம் பண்றது அந்த நிர்விசேஷமே சவிசேஷமாக தெரியறது ஆனா அதனுடைய நிர்விசேஷத்தை தெரிஞ்சிருந்தா மோட்சம் வரும் அப்படின்னு இது ஒரு வாக்கியம் தெரியுது அப்படின்னா இது வியாக்கியானம் பண்ணியிருக்க சோபாதிக்கே அந்தர்யாமினி கிருத்தியந்தரமாக ஆனந்தகிரி இதுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்க சர்வாணி ரூபாணி விசித்திர தீரா இந்த ரூபங்கள் எல்லாத்தையும் திருஷ்டி பண்ணினார் நாமங்களெல்லாம் சிருஷ்டி பண்ணினார் சிருஷ்டி பண்ணிட்டு அதுக்குள்ள பூந்துண்டு ஜீவரூபமாக இருந்துட்டு சர்வ விவகாரத்தை நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அமிர்தஸ்த பரம் சேதும் தத்தேந்தன நிவாரணம் இது நிர்விசேஷத்தை சொல்றது நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் சொல்றதே தெரிஞ்சு போச்சு இது வந்து நிர்விசேஷத்தை சொல்றது நேதி நேதி சித்த நிர்விசேஷத்தை சொல்றது எந்த விசேஷனமும் இல்லாததுனால மேட்டி மேட்டின்னு சொல்ல சொல்லி அது இதாச்சு அஸ்தூல மனனு இது நிர்விசேஷத்தை நியூனம் அந்நியஸ்தானம் சம்பூர்ண மன்யது இது எந்த உபனிஷத்துன்னு தெரியல ஆனால் ஏதோ ஒரு உபனிஷத்துல இருக்கும் அதாவது அந்நத் பேதம் பேதம் இருக்கக்கூடிய அந்த வஸ்து இருக்கு அது நியூனம் பரிச்சின்னம் அப்படி இல்லாதது பேதமே இல்லாதது இருக்கு அது சம்பூர்ணம் அபரிச்சின்னம் ஆக பூமா அல்பம்னு சொல்ற மாதிரியே நியூன மன்யஸ்தானம் சம்பூர்ண மன்யது எந்த ஒரு அவஸ்தானத்தில் நமக்கு பேத திருஷ்டி இருக்கோ பேதம் இருக்கோ அது அல்பம் நியூனம் பூர்ணம் இல்லை பேதம் இல்லாத கொஞ்சம் கூட பேதம் இல்லாத இது இருக்கு அது சம்பூர்ணம் அது அபரிச்சின்னம் இது கைவம் சகசிரசா విద్యా అవిద్యా విషయభేదేన బ్రహ్మణో ద్విరూపతాం దర్శయంతి వాక్యాన్ని இந்த மாதிரி ஏகப்பட்ட வாக்கியங்கள் இருக்கு இந்த வாக்கியங்கள்லாம் என்ன எத்த ஒரு அவித்யாவஸ்தையில இருக்கும் போது துவைதம் இருக்கிறதாகவும் அது போய் வித்யா வந்தாச்சுன்னு சொன்னா அப்போ அத்வைதமாகவும் அவித்யாவஸ்தையில நிர்விசேஷம் சவிசேஷமாகவும் வித்யாவஸ்தையில நிர்விசேஷமாகவும் பிரம்மஸ்வரூபத்தை தெரிவிக்கிறது இந்த வாக்கியங்கள் இருந்து நமக்கு இதை இதை புரிஞ்சுக்கலாம் விரூபம் ஒரே பிரம்மம் ரெண்டு விதமாக போதிக்கப்படுறது விரூபம் ஹி பிரம்ம அவகமியதுன்னா ஏகம் பிரம்மம் ஒரே ரெண்டு பிரம்மம் இல்லை விசேஷ பிரம்மம் வேற விருசேஷ பிரம்மம் வேற ரெண்டு பிரம்மம் இது ஒரு பிரம்மம் அது ஒரு பிரம்மம் அப்படின்னு இல்லை ஒரே பிரம்மத்தை ரெண்டு விதமாக தெரிவிக்கிறது அது சவிசேஷமாகவும் நிர்விசேஷமாகவும் வாஸ்தவத்தில் அந்த பிரம்மம் நிர்விசேஷமும் இல்லை சவிசேஷமும் இல்லை நிர்விசேஷம்னு ஏன் இல்லைன்னு சொல்றேன்னா அதுல வேற ஒரு சிக்கல் இருக்கு நிர்விசேஷத்துவம் அப்படிங்கிற ஒரு விசேஷம் உண்டா இல்லையான்னு கேட்கிறேன் விசேஷம் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மை அது இருக்கா இல்லையா அது ஒரு விசேஷம் தானே அப்படிங்கிறது அதனாலதான் அதுவும் இல்லைன்னு இந்த விசேஷங்கள்லாம் இல்லைன்னு தெரிவிக்கிறதா சும்மா ஒரு சொந்த பிரயோகம் நிர்விசேஷம் ஆமா பேச்சே விவகாரத்தை இவன் பேசியா பேசியா அதுக்கப்புறம் விவகாரத்தை பொறுத்துனா அந்த ஸ்ருதியே ஏதா அவேகரான அபாவம் ஆமா அபாவம் அபாவம்னு சொன்னா அதுக்கு ஒரு சிந்தை அந்த அபாவங்கிறது அதுல இருக்கா இல்லையா அப்படின்லாம் அதனால தத்திர அவித்யாவஸ்தாயாம் பிரம்மணः उपास्योपासकादिलक्षणः सर्वो व्यवहारः அவித்ய அதாவது ஜானாவஸ்தைக்கு பூர்வம் ஆத்மதத்துவ ஜானத்துக்கு முதல் வரை நமக்கு எல்லா விவகாரமும் யதாவத் நடக்கிறபடி நடந்துட்டே இருக்கும் சபாசிதமாக நடக்கும் இது உபாசனம் இவன் உபாசனம் இது உபாசியம் இந்த சர்வ விவகாரமும் இருக்கும் தத்திர காஞ்சித் பிரம்மணா உபாசனானி அபியுதயார்த்தானி காஞ்சித் அர்த்தானி காணிச்சித் கர்ம அர்த்தானி இந்த கர்மாவுக்கு அங்கமாக கூட சில அங்கம்னு சொல்லக்கூடாது கர்மாவில் ஒரு சமிருத்தியை ஏற்படுத்துறதுக்கு உபாசனங்கள் விதிக்கப்பட்டிருக்கு இந்த உபாசனையோடு கூடி அந்த கர்மா அமைச்சாங்கன்னா ரொம்ப பலன் ஜாஸ்தி அப்படின்னு தேஷாம் குணவிசேஷோபாதிபேதேன பேதா இங்கே சொல்கிறார் பிரம்மணா உபாசனம்னு சொல்கிறார் உபாசனங்கிறது தியானம்னு சொல்லிட்டு பிரம்மங்கிறது ஒரே விஷயம் அப்போ அதோடைய தியானமும் ஒன்றா தானே இருக்கலாம் பிரம்மத்தை தியானம் பண்ணுறது கடத்தை தியானம் பண்ணுன்னு சொன்னால் எல்லாருமே கடத்தை எப்படி பார்த்தானோ அப்படிதான் தியானம் பண்ணுவான் எப்படி அதை புரிஞ்சுட்டு இருக்கானோ அப்படி தியானம் பண்ணுவான் அந்த தியானத்தில் என்ன வித்தியாசம் வரப்போகுது பிரம்மமே வச்சு பல பிரம்மங்கள் இருந்ததுன்னா ஒவ்வொரு பிரம்மம் ஒவ்வொரு மாதிரியா இருக்கு ஒவ்வொரு விதமா தியானம் பண்ணலாம் சொல்லலாம் அப்படி இல்லையே அப்படின்னு கேட்டால் அது சொல்ற குண விசேஷ உபாதி பேதேன பேதா இவனுடைய தியானத்தை வித்தியாசப்படுத்துறதுக்காகவே அந்த ஸ்ருதி அந்த பிரம்மத்துல சில குண விசேஷங்களை அந்தந்த தியானத்துக்குன்னு நிரூபணம் பண்ணியிருக்கு இந்த குண விசேஷத்தோடு நீ அந்த பிரம்மத்தை தியானம் பண்ணினா இன்ன பலம் இந்த விசேஷத்தோட தியானம் பண்ணினா இன்ன பலம் அப்படின்னு குண விசேஷங்களை நமக்கு தெரியாத என்ன குண விசேஷங்கள் சுருத்தி சொல்லி கொடுக்குறது இப்படி இப்படி இந்த பிரம்மத்தை தியானம் பண்ணினா இன்னென்ன பலம் விசேஷமாக கிடைக்கும் ஏக ஏவது பரமாத்மா ஈஸ்வரா தைஸ்தைஹ குணவிசேஷைர் விசிஷ்டா உபாசியா எத்யபி பவதி ஈஸ்வரனில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை உன்னுடைய நீ தியானம் பண்ணக்கூடிய குணத்துல தான் வித்தியாசம் அந்த பரமாத்மா அவர் ஒருத்தர் தான் அதே பரமாத்மா தான் இவர் அவரும் அவரே தான் ஆனால் உபாசனம் பண்ணின அந்த குணம் விசேஷனம் இருக்கு அது வித்தியாசம் இருக்கு ததாபி யசா குணோபாசனமேவ பலானி வித்தியந்தே ஒரே ஈஸ்வரனை உபாசிச்சாலும் அந்த குணம் விசேஷம் வந்ததுனால அந்த உபாசனையுடைய பலங்கிறது வேறுபடுறது ஒவ்வொரு உபாசனையுடைய பலம் வித்தியாசமாக இருக்கிறது அதுக்கு பிரமாணம் இருக்கு தம் யசா யசா உபாசத்தை ததேவ பவதி இது ஸ்ருதே எந்தெந்த குணத்தோடு பரமாத்மாவை எட்டு உபாசனம் பண்றானோ அந்தந்த குணம் இவனுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அது சாதாரணமா அநேகம் தத்துவ நியாயம்னு சொல்லுவான் பிரம்மத்தை எந்த குணத்தோடு இவன் உபாசனம் பண்றானோ அதே குணம் இவனுக்கு வரும் எட்டு உபாசனம் பண்ணானோ அதே மாதிரி வரும் அதே பலம் வரும் அபரிச்சின்னம் சர்வாத்மம் அப்படின்னு உபாசனம் பண்ணா இவனுக்கு அந்த அபரிச்சின்னத்தும் சர்வாத்ம வருது அதாவது இவனுடைய இந்த வெஷ்டியிலேருந்து விடுபட்டு சமஷ்டி ரூபத்தை அடையலாம் அந்த அந்த பலனை சொல்லி யசாக்கிரதுரஸ்மின் லோகே புருஷோ பவதி ததா இதः பிரேத்திய பவதி இது இந்த சாந்தோக்கியம் அதான் சொல்லப்பட்டது எந்த குணத்தோட இவன் உபாசனம் பண்ணினானோ இவன் அடையிறது அதே குணத்தை அடையணும் அப்படின்னு ஸ்மிருதியும் சொல்றது ஸ்மிருதேஷ்ட எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் திஜத்தியந்தே கலேவரம் தந்தமேவைக்கு கவுந்தேய சதா தத்பாவபாவிதா இது அதாவது ஒரு இது வந்து சாதாரணமா இந்த அகங்கிரகோபாசனையை பத்தி சொல்லிட்டு வருது அகங்கிரகோபாசனை ஒருத்தன் பண்ணினானே ஆனால் அது எது பரியந்தம் பண்ணணும்னு சொன்னா மரண பரியந்தம் பண்ணணும் ஆ பிராயணா இந்த சரீரத்தை விட்டு கிளம்புற பரியந்தம் அவன் இந்த உபாசனையை பண்ணிட்டே இருக்கான் பண்ணிட்டே இருந்தா தான் அவனுக்கு பலன் கிடைக்கும் இல்லாட்டா என்னாகும் இவன் மரண காலத்துல இவனுக்கு எந்த ஒரு பாவனை இருக்கோ அதுக்கு தகுந்தா போலதான் அடுத்த ஜென்மம் அமையணும் அப்படின்னு சொல்றது அப்போ அந்த பாவனையில வித்தியாசம் வந்து வந்துவிடத்தாவே இத்தனால் பண்ணி அந்த சமயத்துல மாத்திரம் நம்மளுடைய புத்தி வேற பாவனையில சேர்ந்து போயிடுச்சுன்னு சொன்னா நமக்கு பண்ணினதான் ரொம்ப வேஸ்ட்ன்னு சொல்ல வரல உடனே அந்த பலன் கிடைக்காம போயிடுவேன் அப்படி இருக்கக்கூடாது அது உபாசகனுக்கு இருந்தான் ஆனா அவன் பண்ணிட்டு இருந்தானே நிச்சயமா இல்ல அஜாமல் எனக்கு அங்க உடனே போகல அஜாமல் அஜாமலன் அஜாமலனுக்கு வந்து அது ஒரு அப்புறம் மாதிரி அதெல்லாம் நடந்தது அவர் திருப்பி முயற்சியில் வந்துட்டான் அப்புறம் நல்லவன் ஆயிட்டான் यद्यपि एकः आत्मा सर्वभूतेषु स्थावरजङ्गमेषु गूढः तथापि चित्तोपाधिविशेषतारतम्यात् आत्मनः कूटस्थनित्यस्य एकरूपस्यापि उत्तरोत्तरम् आविष्कृतस्य तारतम्यम् ऐश्वर्यशक्तिविशेषैः श्रूयते சத்திய ஆத்மான மாவிஷ்கராம் வேத இத்திய உபாசமான ஈஸ்வரனிடத்துல ஒரு தாரதமியம்னு சொன்னா இந்த குணத்தை வச்சுதான் தாரதமியம் சொல்லணும் உபாசியமாக சொல்லப்பட்ட சில விசேஷங்களை விட்டு அதை வித்தியாசப்படுத்தணும் அது மாத்திரம் இல்லை உபாசகன் கிட்ட கூட தாரதமியம் வரும் ஜீவாத்மாவிலையும் தாரதமியம் வரும் ஜீவாத்மா அதே பரமாத்மா தான் இதுல என்ன தாரதமியம் வர்றது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா சித்தோபாதியில இருக்கக்கூடிய விசேஷத்தினாலே சித்தம்னா நம்மளுடைய அந்தஸ்கரணம் இந்த அந்தஸ்கரணத்துல இருக்கக்கூடிய விசேஷங்கள் அனந்த விசேஷங்கள் எப்படின்னா ஸ்தாவர ஜங்கமத்திலேருந்து ஆரம்பிச்சு மனுஷன் தேவதைகள் பிரம்மா பரியந்தம் சகல எல்லாருக்கும் சித்தம் இருக்கு ஆனா இந்த அந்தஸ்கரணத்துல அந்த சுத்தி அதனுடைய தாரதமியம் இருக்கு ஸ்தாவரத்தை எடுத்துட்டோம்னா அதனுடைய அந்தஸ்கரண சுத்தி ரொம்ப குறைவு அதனால அதுக்கு ஏதோ கொஞ்சம் சைதன்யம் இருந்தாலும் அதனால விவகாரங்கள்லாம் பண்ண முடியாது இந்த அதனால ரொம்ப அந்த சைத்தன்யம் ரொம்பவும் கூடமா இருக்கு பிரகடமா வியக்தமா ஆக மாட்டேங்கிறது பிராணி மனுஷன் இதில் மனுஷன்ல ரொம்ப ஜாஸ்தி பிரகடமா இருக்கும் ஆத்மா ஆத்மா ஆவிஷ்டராம் வேத ஆவிஷ்டராம்னா ரொம்பவும் பிரகட வியக்தமா இருக்கு மனுஷனிடத்துல அந்த சைத்தன்யங்கிறது ரொம்ப அபிவிருத்தமாகுது பசு மிருகம் கிரமஷா அந்த இது பர்யந்தம் போனோம்னா அந்த ஜீன் டிஃபரன்ஸ்ல ஒரே என்விரான்மெண்ட் எல்லாரும் ஒரே மாதிரி அந்த தாரதமியங்கிறது ஆத்மாவில் உள்ள தாரதமியம் இல்லை அதுக்கு உபாதியான அந்தஸ்கரணத்தில் இருக்கக்கூடிய தாரதமியம் தான் இதனால உபாசகனுடைய தாரதமியமும் இருக்கு உபாசியத்துல மாத்திரம் இவன் விசேஷத்தை பார்க்கறான்னு இல்லை உபாசகனுக்கும் ஒரு யோகியத்தை அதுக்கு தகுந்தாப்புல இருக்கு தாரதமியம் ஐஸ்வரிய சக்தி விசேஷை சுயதே தஸ்ய ஆத்மான மாவிஷ்டராம் வேத இது ஸ்மிருதாவபி यद्यद् विभूतिमत्सत्त्वं श्रीमदूर्जितमेव वा तत्तदेवावगच्छत्वं मम तेजोंशसम्भवम् इति यत्र यत्र विभूत्याद्यतिशयः சசா ஈஸ்வரவித்யுபாசியதையா யோகியதே எல்லாமே ஈஸ்வரூபம் தான் ஆனால் நம்ம உபாசனம் பண்றதுக்கு சில அம்ச இடங்களை நம்ம பொறுக்கி எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம் அசாதாரணமா ஏதாவது ஒரு விசேஷம் தெரிஞ்சதுன்னா அது ஈஸ்வரனுடைய அம்சம் அப்படின்னு உபாசனம் பண்ணலாம் இல்லையா யுகூதிமத் ஒரு ஐஸ்வர்யம் எந்த விதமான ஒரு ஐஸ்வர்யம் நம்மளை விட அசாதாரணமா ஒரு குணம் அங்க இருக்கா சரி ஈஸ்வரம் ஈஸ்வருடைய அம்சம் அது ஸ்ரீமத்தாகதம் ஊர்ஜிதம் பலம் சக்தி தியானம் ஐஸ்வர்யம் பலம் சக்தி இதெல்லாம் எங்கெல்லாம் கொஞ்சம் அதிசயத்தமா தெரியறதோ அது எல்லாமே ஈஸ்வரனுடைய சக்தியாக நினைச்சு உபாசனம் பண்ணலாம்னு சொல்றது ஏவம் இஹாபி ஆதித்ய மண்டலே ஹிரண்மய புருஷா சர்வபாப்மோதயலிங்காத் பர ஏவாய்க்கு வக்ஷதி அதாவது மேலே சாந்தோக்கிய உபநிஷத்துல ஒரு உபாசனை வரப்போறது அதை பற்றி விசாரிக்க போறோம் ஆதித்ய மண்டலத்துல இருக்கக்கூடிய புருஷனும் அக்ஷி அக்ஷியில் இருக்கக்கூடிய புருஷ் புருஷனும் ஒன்று அவனுக்குன்னு ஒரு உபாசனம் சொல்லியிருக்கு இந்த புருஷன் யாரு ஆதித்ய மண்டலத்தில் இருக்கிற புருஷனை ஆதித்ய தேவதையாக வச்சுண்டு அவன் தான் கண்ணில் இருக்கான்னு சொல்லி ஆதித்ய தேவதையை உபாசனம் பண்ணணுமா இல்ல பரமாத்மா அங்கேயும் இங்கேயும் ஒத்தரா இருக்காருன்னு பரமேஸ்வரனை உபாசனம் பண்றதா அப்படின்னு விசாரம் பண்ணி பரமேஸ்வரனை தான் இங்க உபாசனாக சொல்லியிருக்கு அவருக்கு தான் இந்த இப்பேற்பட்ட எல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு மேல சொல்ல போறார் இதுக்கு காரணம் அதுக்கு வேண்டிய யுக்திகள் சொல்ல போறார் சர்வேபிய பாப்மபிய உரிக்கான்னு சொல்லியிருக்கு எந்த பாப்பம் பாப்பம்னா பாப்பம் புண்ணியம் எந்த சம்பந்தமும் இல்லாதவர்னு சொல்லியிருக்கு அப்படி இருக்கிறதுனால இவர் வந்து பரமாத்மாவாக தான் இருக்கணும் அப்படின்னு நிரூபணம் பண்ணிக்கிறார் ஏவம் ஆகாச தல்லிங்காதித்யாதிக்கு திரஷ்டவியம் அங்கேயும் ஒரு உபாசனை தான் சொல்ல போகுது சர்வ ஜகத்துக்கும் காரணமான அந்த பரமாத்மாவை பரோபரியஸ்தும் அனந்தத்தும் இத்தியாதி குணங்களோடு இருக்கிறதாக சொல்லி அப்பேற்பட்ட பரமாத்மாவாக உத்தீசத்தை உபாசனம் பண்ணணும்னு அங்கே உத்கீத உபாசனம் அந்த பிரகடனம் அந்த உத்கீத அவயவமான ஓங்காரத்துல இப்பேற்பட்ட பரமாத்மாவாக பாவிக்கணும் பாவனம் பண்ணணும் வேற சொல்லல அதுவும் உபாசனம் தான் பிரம்மோபாசனம் இந்த எல்லாம் வந்து பரமாத்மாவுடைய ஸ்வரூபத்தை தெரிவிக்கிறதுல தாற்பயம் இல்லை இது உபாசனையை சொல்லி உபாசனைக்கு விதானம் பண்ணி அதுக்கு பலத்தை சொல்றதுக்காக வந்திருக்கும் ஏகம் சத்யோ முக்தி காரணமப்பி ஆத்மஜானம் உபாதி விசேஷத்வாரேன விவரிஷ்யமானமப்பி அவிவக்ஷிதோபாதி சம்பந்த अविवक्षितोपाधिसम्बन्धविशेषम् परापरविषयत्वेन सन्दिह्यमानम् वाक्यगतिपर्यालोचनया निर्णेतव्यम् भवति किमर्थमेनि இதெல்லாம் உபாதனா பிரகரணம்னு ஆச்சு சத்தியோமுக்தி காரணமான ஆத்ம ஜானத்தை தெரிவிக்கக்கூடிய பிரகரணங்கள் கூட இருக்கு அங்கேயும் சில உபாதிகளை நிரூபணம் பண்றது அப்போ உபாதிகளை நிரூபணம் பண்ணும்போது அந்த வஸ்துவை நாம பரமாத்மாவாக வச்சுக்கிறதா இல்லை அபரமாத்மா அந்நியம் வேற ஏதாவதாக வச்சுக்கிறார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுது இல்லையா அதை தீர்மானம் பண்றதுக்கு நம்ம இன்னும் விசாரம் பண்ணினா தான் முடியும் வேதாந்தத்தை பொதுவாக தீர்மானம் பண்ணியாச்சு ஆனா உள்ளுக்குள்ள பூந்து எது எதை சொல்றதுன்னு இன்னும் இது பண்ணலையே தீர்மானம் பண்ணலையே அது பண்ண வேண்டியிருக்கு யதா இதைவ தாவது ஆனந்தமயோபியாசாரதி இந்த அதிகாரத்துல இந்த வேலை தான் செய்யப்படும் இந்த ஒன்றும் உபாசனம் ஒன்றும் இல்லை எல்லா உபாசனும் ஒவ்வொன்றா நம்மளுடைய உபாய ஸ்லோகத்தாராய மாதிரி நிர்விசேஷத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உபாயமாக சொல்லப்பட்டிருக்கே தவிர நேர அதுல தாத்பரியம் இல்லை ஏவம் ஏகமபி பிரம்மா அபேட்சிதோபாதி சம்பந்தம் நிரஸ்தோபாதி சம்பந்தம் ச உபாசியத்வேன ஜேயத்வேன ச வேதாந்தேஷு உபதிஷ்யதே இது யதாக்கிரமம் வச்சுக்கணும் உபாதி சம்பந்தத்தை அபேட்சிக்கும் போது அது உபாசியமாக பிரம்மம் உபதேசிக்கப்படுறது உபாதி சம்பந்தத்தை நிராசம் பண்ணும்போது எல்லா உபாசியும் விட்டுட்டு சித்தமாக சொல்லும் போது அது ஜேயமாக அது உபாசியமா இல்லை ஜேயமாக வேதாந்தத்தில் சொல்லப்படுறது அது எந்த இடத்துல ஜேயமாக ஜேயத்தை சொல்றது எந்த வாக்கியம் ஜேயதரம் எந்த தரம் எந்த வாக்கியம் உபாசியதம் அப்படிங்கிற விவாகத்தை தெரிவிக்கிறதுக்காக இது பிரதர்சயிக்கும் பரோகிரந்தா ஆரம்பித்தது यच्च गतिसामान्यात् इति अचेतनकारणनिराकरणमुक्तं तदपि वाक्यान्तराणि ब्रह्मविषयाणि व्याचक्षाणेन ब्रह्मविपरीतकारणनिषेधेन प्रपञ्चते வாக்கியம் கதிசாமான்யம் சொல்லி எல்லா வாக்கியமும் பிரம்மத்தை தான் சொல்றதோ தவிர அச்சேதனத்தை காரணமாக சொல்லலே அப்படின்னு சொன்னார் அந்த விஷயத்தையும் மேற்கொண்டு கொஞ்சம் விஸ்தாரப்படுத்தி சொல்ல வேண்டியிருக்கு எங்கேயுமே அந்த அஹ், பிரதானத்துக்கு இந்த இடம் இல்லை வேதாந்தத்துல எல்லாமே வந்து பிரம்மத்தை தான் சொல்றது அப்படிங்கிறத நிரூபணம் பண்றதுக்காக கொண்டு